بسم الله الرحمن الرحيم من الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين صدق الله ولا العظيم قال النبي صلى الله عليه وسلم من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه او كما قال عليه الصلاه والسلام அல்லாவை நல்லடியார்களே அல்லாவை அஞ்சு பயந்து தப்புவாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொடுக்கிறேன் அன்பார்ந்த சகோதரர்களே ரமதானுடைய சங்கையான இந்த மாதத்தில் ஒரு சிறிய கேள்வியை கொண்டு இந்த சொத்பாவை ஆரம்பிக்க விரும்புகிறேன் ஒவ்வொருவரும் இந்த கேள்வியின் பக்கம் தன்னுடைய கவனத்தை செலுத்துமாறும் வேண்டுக் கொள்கிறேன் ஒரு நபியுடைய துவா அல்லாவிடத்தில் எவ்வளவு முக்கியமானதாக இருக்கும் என்பதை நாங்கள் யாரும் மறுக்க முடியாத உண்மை அல்லாஹுடைய இறை நேசர்கள் நபிமார்கள் அல்லாவினால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் நபிமார்கள் பாவம் பெரும் பாவத்தை விட்டும் சிறு பாவத்தை விட்டும் தூய்மையானவர்கள் நபிமார்கள் அவர்களை நாம் மாசூம்கள் என்று அழைக்கிறோம் அப்படிப்பட்ட நபிமார்கள் அல்லாவிடத்தில் துவா செய்வதாக இருந்தால் அந்த துவா எந்த அளவு முக்கியமானதாக இருக்கும் என்பதை நாம் அனைவர்களும் புரிந்து வைக்க முடியும் நூறு கொலையை செஞ்சிட்டு அல்லாகிட்ட மன்றாடக்கூடிய மனிதனையே அல்லாஹ் மன்னிச்சு விடுறதாக இருந்தா அல்லாவுடைய நல்லடியாரான நபிமார்களுடைய துவாவாக இருந்தால் அது அல்லா இடத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிய முடியும் அப்படிப்பட்ட நபிமார்கள் கேட்டும் அல்லாஹ் கொடுக்காத ஒன்றை நாம் கேட்காமலும் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பதுதான் என்னுடைய கேள்வி நபிமார்களில் சிலர் அல்லாவிடத்தில் மன்றாடி கேட்ட ஒன்றை பலதை அல்லா கொடுத்திருக்கிறான் ஒரு சிலதை அல்லா கொடுக்காமல் வைத்திருக்கிறான் அந்த பொறுமதியான ஒன்றை அல்லா இன்று நமக்கு தரப்போய்தான் நாங்கள் நீங்க எல்லோரும் இன்றைக்கு இந்த மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருக்கிறோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய வாப்பாவுக்கு கேட்டது நூ அலை தன்னுடைய மனைவிக்கு கேட்டது நபிசல்லாஹு அலைவர் செல்லம் தன்னுடைய சாச்சாவுக்கு கேட்டது இப்ராஹிம் அலை செலாம் தன்னுடைய வாப்பாக்கு சொத்தை கேட்கல நபிசல்லாஹு அலைவர் செல்லம் அவர்கள் தன்னுடைய சாச்சாவுக்கு மக்காவுடைய மாளிகையை கொடுண்டல்லா இடத்துல கேட்கல லூத் அலை செலாம் தன்னுடைய மனைவிக்கு ஆடம்பரமான வாழ்க்கையை கேட்கல அனைவர்களும் கேட்டது ஒன்றே ஒன்றுதான் ஹிதாயத் என்ற நேர்வழி அல்லாஹு தாலா நாளை கிராமத்த நாளையில் இப்ராஹிம் அலஹி இஸ்லாம் அவர்களை அவர்களுடைய தந்தையை நரகத்தில் காண்பிக்க போகிறார் அந்த கவலையில் அவர்கள் கை செய்தப்படுவார்கள் என்பதற்காக அவர்களுடைய தலையை அல்லாஹ் முல்லம் பன்றையுடைய உருவத்தில் மாற்றிவிடுவார் லூத் அலை சலாம் அவர்களுடைய மனைவியை அல்லாஹு தாலா நரகவாதி என்றே தீர்மானித்தார் நபியுடைய சாச்சா அபு தாலிபுடைய விஷயத்துல நபியவர்கள் சொன்னார்கள் ரெண்டு நெருப்புல பாதணிகள் அணிவிக்கப்படும் அதனால் அவருடைய மூளை கொதிச்சு கொண்டிருக்கும் என்னுடைய கேள்வி நபிமார்கள் கேட்டு அல்லாஹ் கொடுக்காத ஒன்றை நாங்க நீங்க பெற்றிருக்கிறோமே அந்த ஹிதாயத் அதுக்கு நான் அல்லாவுக்கு எவ்வளவு நன்றி செலுத்தணும் நபிமார்கள் தன்னுடைய மனைவிக்கு கேட்டாங்க தன்னுடைய மகனுக்கு கேட்டாங்க தன்னுடைய வாப்பாவுக்கு கேட்டாங்க தன்னுடைய சகோதரர் கேட்டாங்க அப்ப அந்த துவா எப்படி துவாவாக இருக்கும் நாங்க எங்களுடைய ஒரு தேவையை முன்வைச்சு இந்த பிள்ளைக்கு சுகம் கிடைக்கணும் என்பதற்காக ஒரு உம்ராவை செய்து ஹஜ்ஜ செய்து நான் என்னுடைய பிள்ளைக்காக துவா செய்கிறேன் ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு ஒரு தாய் தன்னுடைய மகளுக்கு ஒரு சகோதரன் உண்மையான பாசமுள்ள சகோதரர் தன்னுடைய சகோதரருக்கு ஆசியா என்ற பெண்மணி பிரவுனுக்கு எப்படி மன்றாடி இருப்பாள் என்று யோசிச்சு பாருங்க இயலாத கட்டத்தில் தானே அந்த பெண்மணி ரப்பிபிலே இந்த கபை தன் பில் ஜென்ன வலஜினி மின் பிராவுன வலஜினி மினல் கோமிப்பாலுமி என்று அல்லா இயலாத கட்டத்தில் என்னுடைய கணவனோடு நான் பேசி பார்த்து இந்த கணவனுக்கு நான் வழிகாட்டி இந்த கணவனை நேரான வழியில் எடுத்து செல்ல முயற்சி செய்து அந்த அந்த கணவன் எந்த பேச்ச கேட்காமல் நபியுடைய பேச்ச கேட்காமல் வலித்தவறி போகக்கூடிய நேரத்தில் அவன் வலித்தவறி போனது மாத்திரம் இல்லாமல் என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் சித்திரவதை செய்யக்கூடிய நேரம்தான் உள்ளத்தால் அந்த தாய் கேட்ட துவாவை சூரத்து தஹரீமில் அல்லாஹு சாலா இடம்பெற செய்திருக்கிறார் அந்த சகோதரர்களே நாம் எல்லோரும் பாக்கியவான்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹு சாலா எங்களை உள்ளத்துல அந்த ஒலிய அந்த பிரகாசத்தை அல்லா போட்டிருக்கிறான் நான் இந்த சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் அதுல நான் எடுத்திருக்கும் தலைப்பு ஹிதாயத்தனும் நேர்வழி ஹிதாயத்தனும் நேர்வழி குரான் இறங்கிய மாதம் அல்லாஹ் தெரிவு செய்த மாதம் ரமலானுடைய மாதம் இந்த குரான் இறக்கி அல்லாஹ் என்ன சொல்கிறான் ஷஹரு ரமதான் அல்லது உன்சில குரான் முதல் அல்லாஹ் இந்த மாதத்தில் இறக்கிறது இந்த குரான் இறக்கிறது மக்களுடைய நேர்வழிக்காக வேண்டும் காவத்துல்லா அல்லாஹுடைய மாளிகை இந்த மாளிகைய அல்லாஹ் சுஹானுகத்தால சொல்கிறான் இந்த அவ்வள பைத்தின் முதலில் ஆளுமே காபத்துல்லா அல்லாவுடைய முதல் வீடு இந்த வீடை கட்டியெழுப்பிய அல்லாஹ் என்ன சொல்கிறான் நான் இதை ஏற்படுத்தியதை இன்ன அவ்வல பைத்தின் உதயலின் நாஸ் மக்களுக்காக அல்லது பக்கத்த பக்- மக்காவில் முதலில் ஆலமீன் ஆலத்தாருக்கு இதாயத்துக்காக வேண்டும் இதாயத் என்ற நேர்வழிக்காக வேண்டும் அல்லாஹு தாலா குரான்ல இதுக்கு ஆக முக்கியமான பகுதிய ஏராளமான ஆயத்துகள் والذي أرسل رسوله بالهدى ودين الحق والذي أرسل رسوله بالهدى தன்னுடைய ரசூலை அல்லா அனுப்பிய நோக்கத்தை பயன் செய்யும் பொழுது அல்லா தால சொல்கிறான் ஹிதாயத்துக்கா அரசல ரசூலில் ஹுதா ஒதீனில் ஹக் உண்மையான மார்க்கத்தை கொண்டு அல்லா அனுப்பியிருக்கிறான் ஹிதாயத்தை கொண்டு அனுப்பியிருக்கிறான் ஹிதாயத் என்பது அவ்வளவு பொறுமதியான உண்டு அல்ல ஏராளமான பிரானுடைய இந்த திருவசனங்கள்ல இந்த ஹிதாயத்தை பற்றி சொல்கிறான் நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் நோம்பிலும் நோம்பல்லாத காலங்களிலும் சூரத்தில் பாத்தியாவை ஓதி வருகிறோம் அதுல நான் கேட்கிறது நேரான வழியை யாழ்லா எமக்கு நீ காண்பிப்பாயாக நபிமார்கள் சுகதாக்கள் நல்லடியார்கள் போன அந்த வழியை நீ எமக்கு காண்பிப்பாயாக என்று இடத்துல ஹிதாயத்தை கேட்டு மன்றாடுகிறோம் ஹிதாயத்தை கேட்டு அல்லாடத்துல மன்றாடுகிறோம் அல்லாஹு தாலா பொறுமதியான ஹிதாயத்தை எமக்கு தந்திருக்கிறான் உலகத்துல உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சொத்து செல்வத்தையும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் மனிதனுக்கு கொடுத்து இத ஒன்றை கொடுக்காட்டி அவனை போல நஷ்டவாளி வேற ஒன்றும் இருக்க முடியாது அவனை போல நஷ்டவாளி வேற யாரும் இருக்க முடியாது ஒரு மனிதனுக்கு அல்லாஹாலா எதையும் கொடுக்காமல் இது ஒன்றை மாத்திரம் கொடுத்தான் என்று சொன்னா நிச்சயமாக அதை போல பெரிய பாக்கியம் வேற ஒன்றும் இருக்கேன் கனியமான சகோதரர்களை பெரியார்களே அந்த ஹிதாயத் என்றால் என்ன அந்த இதாயத் என்றால் என்ன இதாயத் என்றால் ஒரு ஒளி இதாயத் என்றால் ஒரு பிரகாசம் அது அல்லா மனிதனுடைய உள்ளத்தில் போடக்கூடியது எந்த மனிதனுடைய உள்ளத்தில் அந்த பிரகாசம் இருக்குமோ அதை இருளுள்ள நேரத்தில் ஒரு வெளிச்சமான ஒரு லைட் பத்துறது போல கம்பா பாம்பா என்று தெரியாம ஒரு மனிதன் தடுமாறுகிறான் இருள் சூழ்ந்திருக்குது அவன் பிடிச்சா கம்பும் பாம்பும் அவனுக்கு ஒன்று போலதான் தென்படுகிறது கம்ப பிடிக்கிற நினைச்சே பாம்ப பிடிக்கிறான் ஏன் இருளின் காரணத்தினால அவனுக்கு இதாயத்துடைய வெளிச்சம் இல்ல உலகத்துடைய பார்வையில சூரிய வெளிச்சம் அல்லது ஒரு டார்ச் லைனுடைய வெளிச்சம் இல்ல வெளிச்சம் இல்லாத காரணத்தினால இந்த மனிதன் பாம்பையும் கல் கம்பையும் வித்தியாசம் காண்றானில் ஒரு கோடி பெருமதியான ஒரு வைர ஒரு ரத்தின கல் இந்த ஒரு கோடி அல்ல பத்து கோடி பொறுமதியான கல்லாக இருக்கலாம் இந்த கல்லுக்கும் சாதாரண கல்லுக்கும் வித்தியாசம் அறிகிறார் இல்லை ஏன் அந்த வெளிச்சம் இல்லாத காரணத்தினால் எப்படி பல கோடி பொறுமதியான கற்களுக்கு ரெண்டு கல்லுக்கு மத்தியில் வித்தியாசம் வெளிச்சம் இல்லாத்தினால் அறிய முடியாதோ பாம்புக்கும் கம்புக்கும் வித்தியாசம் அறிய முடியாதோ இது போன்றுதான் யாருக்கு ஹிதாயத் இல்லையோ அவன் நலவுக்கும் தீமைக்கும் வித்தியாசம் அறிய மாட்டான் பாவத்துக்கும் நன்மைக்கும் வித்தியாசம் அறிய மாட்டான் அநியாயத்துக்கும் அநியாயம் இல்லாததுக்கும் வித்தியாசம் அறிய மாட்டான் ஒழுக்கத்துக்கும் ஒழுக்கம் இன்மைக்கும் வித்தியாசம் அறிய மாட்டான் ரமதானுடைய சங்கைக்கும் சங்கை இல்லாததுக்கும் வித்தியாசம் அறிய மாட்டான் பாவம் செய்வதனால் என்ன என்பதையும் நன்மை செய்வதனால் என்ன கிடைக்கும் என்பதற்கும் அவன் வித்தியாசம் அறிய மாட்டான் இதனால் மேலான கண்ணியமான சகோதரர்களை தெரியாதே அல்லாஹு தாலா ஹிதாயத் என்ற ஒளியை தாமல் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த அடுப்புக்குள்ள ஒரு தனல் கல் இருக்கிறது போல ஒரு நெருப்பு சாதாரண நெருப்பு ஒரு அடுப்பு பத்து வைக்கும் பொழுது அந்த அடுப்புல நெருப்பு ஒத்துறது போல ஒரு அக்கினை நெருப்பு பத்தி கொண்டிருக்கிறது போல அல்லாஹ் ஒவ்வொருவருக்கு வித்தியாசமான ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறார் இப்ராஹிம் அலஹிஸ்லாம் அவர்களுக்கும் அல்லா ஒரு ஹிதாயத்தை கொடுத்தான் அந்த ஹிதாயத் எப்படிப்பட்ட ஹிதாயத் அக்கினி நெருப்பு பற்றி கொண்டிருக்கிறது அந்த நெருப்புக்குள்ளேயும் தன்னை போடுறதுக்கு ஆயத்தமாக கூடிய அந்த ஹிதாயத்தை அல்ல அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் நபிமார்களும் அல்லா இடத்துல ஹிதாயத்தை கேட்கிறாங்க சாலிகான மக்களும் அல்லா இடத்துல ஹிதாயத்தை கேட்கிறாங்க அபுபக்கர் ரதையெல்லாம் அவர்கள் தொழுவிக்கக்கூடிய நேரத்திலும் அல்லா இடத்துல முஸ்தகீம் என்று கேட்டிருக்கிறார்கள் ரசூ சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் தொழுவிக்கக்கூடிய நேரத்திலும் அல்லா இடத்துல முஸ்தகீம் என்று கேட்டிருக்கிறார்கள் சாபாக்கள் தாபெண்கள் அவுளியாக்கள் அல்லாவுடைய நல்லடியார்கள் மஹிதீன் அப்துல் காதர் ஜெயலாலி ரஹமுல்லா அவர்கள் சொல்லும் பொழுதும் அல்லாடத்தில் ஹிதாயத்தை கேட்டிருக்கிறார்கள் அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறான் பாவத்தின் காரணத்தினால் ஒருவருடையது கொஞ்சமாக இருக்குது ஒருவருடையது கூடுதலாக இருக்கு நன்மை செய்யும் பொழுது அந்த ஹிதாயத்துடைய ஒளி கூடுது அந்த ஹிதாயத்துடைய ஒளி கூடக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அதற்கு அதை கொண்டு என்ன நடக்குதுன்னா தனக்கு நல்லது கெட்டது விளங்குது பாதையில போகக்கூடிய மனிதனுக்கு விளங்குது எனக்கு முன்னால் ஒரு நாய் பாயுது நாய் என்று தெரிஞ்சும் கூட பிரேக்க வேகமாக அடிக்கிறான் அவன் பாக்குறான் இந்த நேரத்தில் எனக்கோ பின்னுக்கு வர்றவர்களுக்கோ ஆபத்து இல்ல அதனால இந்த வெளிச்சத்தில் எனக்கு விளங்குது இந்த நாயை நான் பாதுகாக்கணும் என்பதற்காக வேண்டி பிரேக் அடிக்கிறான் இதை போலதான் நான் என்ன கொண்டு போய் பாவத்துல சிக்கிக்கொள்ள கூடாது என்பது போல ஒரு மனிதன் பிரேக் அடிக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த ஹிதாயத் என்ற வெளிச்சம் இந்த ஹிதாயத் என்ற வெளிச்சம் இருந்த காரணத்தினால் யூசுப் அலஹி இஸ்லாம் அவர்களை அந்த பெண்மணி விரட்டி விரட்டி விரட்டி வந்தால் அல்லாஹ் குரான் இதை சொல்லும் பொழுது அந்த பெண் நாடி வந்தால் யூசுஃபை ஆனால் அல்லாவுடைய அத்தாட்சி அல்லாவுடைய ஒளி அல்லாவுடைய ஹிதாயத் அல்லாவுடைய அந்த அந்த வெளிச்சம் இருந்த காரணத்தினால் தான் யூசுப் தன்னை பாதுகாத்துக் கொண்டார் யூசுப் அலை அவர்கள் தன்னை பாதுகாத்துக் கொண்டதற்கு அல்லாஹு தாலா சொல்லும் வெளிச்சம் தான் இதாயத்துடையது அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறான் யாரெல்லாம் ஈமானை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இதனாலதான் குருவான் ஆரம்பிங்க சூரத்துல் பாத்திஹா அல்லாஹ் முதலாவதே சொல்லிட்டா இந்த பாருங்க இது விளையாட்டில் மவுத்து வரைக்கும் எல்லாருமே கொண்டிருக்கணும் நபியாக இருந்தாலும் சரி பாவியாக இருந்தாலும் சரி அல்லா கிட்ட தான் கேட்கணும் குல்லுக்கும் பால்லுன் இல்லாமன் ஹதை துகு தூணி அதுக்கும் எல்லோருமே வலிக்கேட்டில் இருக்கிறீங்க என்னிடத்துல கேட்டுக்கொண்டே இருங்க இதாயத்தை எப்படி அல்லாஹு தாலா நோன்பு ஆரம்பிக்கக்கூடிய பன்னெண்டாம் அந்த இருபத்தி ஒன்பதாம் ஷாபானுடைய நாளில் திரும்ப இரண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தி நாலை அல்லாஹ் எங்களுக்கு ஞாபகப்படுத்தினார் நோன்பு நாளைக்கா இல்லையா என்ற தீர்மானம் அதுக்காக நாங்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கக்கூடிய நாடெல்லாம் மக்கள் பிறை பார்க்க வேண்டும் என்ற உற்சாகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஒரு உசுப்பண்டு உசுப்பினான் என்ன உசுப்பு உசுப்பினான் ஞாபகத்தில் கொண்டு வாருங்கள் ஞாபகத்தில் கொண்டு வாருங்கள் டிசம்பர் இருபத்தி ஆறு அந்த இரண்டாயிரத்தி நாலின் அந்த பகல் காலை ஒன்பது மணி சில வினாடிகளை முப்பத்தி ஆறாயிரம் உயிர்களை பறித்து பதினாறாயிரம் முஸ்லிம்களுடைய ஜனாதாவை ஒரு வினாடியில் ஏற்படுத்திய அந்த சுனாமி உடைய அழுத்தம் இந்த நாட்டை உசுப்பியது இந்த நாட்டை உசுப்பியது ஐயாயிர ஜனாதாவை அடக்குவதற்கு ஒரு சில சகோதரர்கள் ஐம்பதாயிரம் கபன் படவையை ஐம்பதாயிரம் மீட்டர் கபன் படவையை தூக்கி கொண்டு சென்று இரவு இரவு பகலாக அந்த ஜனாதாவை அடக்கி அந்த உசுப்பை அல்லா தாலா எனக்கு திரும்ப ஒரு முறை ஞாபகப்படுத்தினார் இரண்டரை லட்சம் மக்களை ஒரு சில வினாடியில் அதை ஆடை இல்லாத நிலைமை ஆளாக்கிய அந்த சுனாமி திரும்ப ஞாபகத்துக்கு வந்தது ஏன் மேலான சகோதரர்களை பெரியார்களே அந்த வெளிச்சம் குறைஞ்சி பாவம் இருள் சூழ் அந்த துலமாத் என்ற இருள் அங்கு சூடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய ரதம் அல்லாஹுடைய கோபம் அதிகரிக்கிறது அந்த கோபத்தை தணிக்க வைக்கதான் இந்த ஹிதாயத்துடைய மாதத்தை அல்லா தந்திருக்கிறான் அந்த ஹிதாயத்தை கேட்டுக்கொண்டே இருங்க அதனால குரான் ஆரம்பிக்கும் பொழுது அலிஸ்லாம் மீம் தாலிக்கல் கிதாப் லாரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன் தக்வா رمضان شهر رمضان الذي انزل فيه القرآن هدى للناس لعلكم كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون ரமதான் வந்திருக்கிறது தக்குவா குரான் இறங்கியிருக்கிறது தக்குவா அந்த தக்குவாவை அடைந்தவர்களுக்கு தான் குரான் நேர்வழி காட்டும் ان الله يرفع بهذا الكتاب اقواما ويضع باخرين இந்த குரானை கொண்டு ஒரு சமுதாயத்தை உயர்த்துகிறான் ஒரு சமுதாயத்தை அல்லா தால உயர்த்துகிறான் ஒரு சமுதாயத்தை தாழ்த்துகிறான் ஒரு புறம் மேலான சகோதரர்களே பெரியார்களே ரசூசல்லாஹ் உலை செல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா இந்த ஹிதாயத்தை காண்பிக்கிறான் கொஞ்சம் ஒரு ஒரு வினாடி உங்களோட கவனத்தை இதன் பக்கம் கொண்டு போங்க அது என்னது நபிசல்லா அலி செல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைக்க போகுது அது ரமதானுடைய மாதம் நபி அவர்கள் காபத்துல்லா கிட்ட இருந்துதான் அதை பெற்றிருக்கணும் ஹஜர் அஸ்வத் முன்னுக்கு நபி அவர்கள் இபாதத் செஞ்சு அதை பெற்றிருக்கணும் ஆனா நபி அவங்க அந்த இடத்தை விட்டுட்டாங்க நபி அவங்க போனாங்க ஆக உயர்ந்த ஒரு கல் மலைக்கு மேல அதுதான் ஹெரா கொகை என்று சொல்கிறோம் அந்த ஹிரா குகையை நபி அவர்கள் தெரிவு செஞ்ச காரணம் அந்த ஹிரா குகையில போயிட்டு எப்படி இந்த மேல போய் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கண்டி நகரம் அப்படியே தென்படுறது போலதான் நபி அவர்களுக்கு அந்த ஹிரா குகையில போயிட்டு நின்றா அதுல போய் அமர்ந்தா நிம்மதியாக காபத்துல்லாவை பார்க்க முடியும் காபத்துல்லா கிட்ட வந்து காபத்துல்லாவை பார்த்தா அங்க நிர்வாண கோலத்துல தவா செய்வதையும் கை தட்டுவதையும் விசில் அடிப்பதையும் இன்னும் முன்னூத்தி அறுபது சிலைகளை தான் பார்க்க கிடைத்தது அல்லா உன்னுடைய மாளிகையில இந்த பாவத்தை என்னால பார்க்க முடியாது நான் தனித்திருந்து ஒன்னு அடைய போகிறேன் என்றுதான் அவர்கள் அங்கு போய் இருக்கும் பொழுது ஆறுநூறு ரெக்கைகளுடன் முதல் முதலாக நாற்பது வயதில் ஒரு மனிதன் ஆறுநூறு ரெக்கைகளுடன் ஒரு ஹிதாயத்துடைய ஒளியை இக்ராபில் நிரப்பித்தல்லது ஹலக் என்ற அந்த திலாவத்துடன் காண்பதாக இருந்தால் அவர்களுடைய உள்ளம் எப்படி துடிச்சிருக்கும் என்று பாருங்கள் நான் தெரியாதவனே நான் ஓதக்கூடியவன் அல்லையே என்று நபியவர்கள் சொல்ல அவர்கள் கட்டி அனைத்து நெஞ்சை நெஞ்சோடு இணைக்கும் பொழுது அந்த காட்சி எப்படி இருந்திருக்கும் மேலான சகோதரர்களுக்கு அவருடைய உள்ளத்தில் குரான் அப்படி பதிவாகிக் கொண்டே போகிறது உள்ளத்தில் அல்லாஹு தாலா அந்த குரானுடைய ஒளியை அந்த ஹிதாயத்தை முதலில் முத்தகையின் என்ற அந்த வாசகத்தை அல்லாஹ் உள்ளத்தில் பதிய வைக்கிறான் அவர்கள் துடியா துடித்தார்கள் அல்லாவிடத்தில் மன்றாடினார்கள் உம்மத்துக்காக வேண்டு பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹு ஹிதாயத்தை அல்லாவுடைய கலாம் ஈமான் என்றால் என்னென்று தெரியாமல் இருந்த உங்களுக்கு நாம் அல்லாஹ் சொல்கிறான் நாம் உங்களுக்கு இது என்னென்று காட்டினோம் இந்த ஹிதாயத் என்ற இந்த வெளிச்சத்தை என்னென்று தெரியாமல் இருந்த உங்களுக்கு நாம் இந்த வெளிச்சத்தை தந்தோம் என்று செல்லும் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா அந்த ஒளியை அந்த பிரகாசத்தை கொடுத்தவுடன் அவர்கள் ஒரு நபியாக அல்லாஹு தாலா அவர்களை தெரிவு செய்தார் அதனால் மேலான கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே அல்லாஹுடைய மாளிகையில இந்த பாவமான காரியத்தை ரசூசல்லா செல்லம் தன்னால தாங்க முடியாம இருந்த நேரத்துல அல்லாஹ் நபியவர்களுக்கு குரானை கொடுத்தான் இந்த சங்கையான ரமதானுடைய மாதத்தில் அந்த குரான் இறங்க ஆரம்பித்தது லைலத்துல் கதரில் லைலத்துல் கதர் அந்த லைலத்துல் கதருடைய இரவில் அல்லாம் தாலா இறக்கி வைத்தான் இந்த சங்கையான குரான் இறக்கப்படக்கூடிய நேரத்தில் மக்கள் எப்படி இருந்தார்கள் எப்படி பாவம் அவர்களை சூழ்ந்திருந்தது ஆனால் நாளடைவில் அவர்கள் அல்லாவின் பக்கம் மீண்டு கொண்டார்கள் அதனால் குரானை அல்லாஹ் இறக்கிய மாதம் இந்த ரமதானுடைய மாதம் ஹிதாயத்துக்குரிய மாதம் இந்த ரமதானுடைய மாதம் அல்லாஹ் ஹிதாயத் என்ற ஒளியை ஒவ்வொருடைய உள்ளத்தில் போட்டுவிட்டான் என்று சொன்னான் அந்த ஒலியை கேட்குமாறு அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னா அல்லா தாலா என்ன சொல்கிறான் ஹதீச குச்சில குல்லுக்கும் ஆறின் இல்லாமன் கசௌத்துஹு ஃபஸ்தக்ஸூனி அக்ஸுக்கும் குல்லுக்கும் ஜாயுன் இல்லாமன் அம்துஹு அன்பார்ந்த சகோதரர்களே நாம் எல்லாரும் எந்த சக்தியை பெற்றவர்கள் அல்லா சொல்கிறான் நீங்க ஆடை இல்லாம இருக்கிறீங்க ஆடையற்றவர்கள் நீங்க என்னிடத்தில் ஆடையை கேளுங்க நீங்க பசியில் உள்ளவர்கள் கோடான கோடி செல்வம் இருக்கலாம் ஆனா உள்ளம் இந்த ஹதீஸ் சொல்லும் விடயத்துல தான் இருக்கணும் எனக்கு என்ன செல்வம் என்ன மாளிகை என்ன வீடு என்ன வாகனம் என்ன சொத்து என்ன குழந்தை எல்லாம் இருந்தாலும் ஒன்றுமே இல்லை சப்பத்தி அதாபி நீ சேகரித்ததும் உன்னுடைய செல்வம் உன்னுடைய குழந்தை ஒன்றுமே உனக்கு எதையும் தரமாட்டாது எந்த புரோஷனத்தையும் தரமாட்டாது என்று குரான் மிக அடித்து சொல்கிறது அல்லா நீ தந்ததுதான் எனக்கு இது இல்லாம நான் துணியால மௌத்தாயிட்டா எனக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் நபியவர்கள் கேட்டதாக இருந்தா திரும்ப கருத்து கெடுங்க மேலான சகோதரர்களை நான் ஒரு பெரிய பயானம் செஞ்சுட்டு போக வரல நான் என்ன முன்வைத்து பேசுகிறேன் நான் எனக்கு பேசுறது உங்களுக்கும் பயனளிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் கொஞ்சம் கவலைக்கு எடுத்து பாருங்க கவனத்துக்கு எடுத்து பாருங்க நாங்க ஒரு உம்ரா செய்கிறோம் ஒரு ஹஜ்ஜு செய்கிறோம் உம்ரா ஹஜ்ஜுக்கு செய்ய இயலாதவர்கள் என்ன செய்கிறார்கள் யல்லா என் குழந்தைக்கு நோய் எல்லா என் மனைவிக்கு வருத்தம் யாழ்லா எனக்கு கஷ்டம் எனக்கு போறதுக்கு வேற இடம் இல்ல எனக்கு செலவழிக்கிறதுக்கு வசதி இல்ல உன்னோட மாளிகையில வந்து ரெண்டரை கா தொழுதுட்டேன் யாழ்லாண்டு கையேந்தி ஒரு மனிதன் கேட்கும் பொழுது அல்லா கிட்ட என்ன நீயத்துல கேட்கிறான் என்னிடத்துல கேளுங்க நான் உங்களுக்கு தருகிறேன் என்ற எண்ணத்துல மனிதன் கேட்கிறான் ஏன் அவனுக்கு தெரியும் என்னுடைய ரப் என்னோட இறக்கம் உள்ளவன் நான் கேட்டா தருவான் எப்படி தருவான் என்று சொன்னா இப்ராஹிம் அலை கேட்டு கொடுத்தது போல எப்படி தருவார் என்று சொன்னா யூனிஸ் அலி இஸ்லாம் கேட்டு கொடுத்தது போல் எப்படி தருவார் என்று சொன்னா முகமது சல்லா அலிஸ்லாம் கேட்டு கொடுத்தது போல் பதிலுடைய யுத்தம் நடந்துச்சே மேலான சமூகத்திலே அந்த யுத்தம் நடந்ததும் ரமதான்ல தான் அந்த ரமதானுடைய காலம் இருக்குதே அந்த வரக்கூடிய நோன்பு பதினேழு இருக்குதே அது சொல்றதுக்கு மிச்சம் லேசு பதில் சகாபாக்கள் பேரை வீட்டுல தொங்க வைப்பாங்க பதில் சகாபாக்கள் பேரை வாசிப்பாங்க அந்த பதில் சகாபாக்களுடைய பேரை வாசிக்கிறதுனால எங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும் என்று நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த பதில் சகாபாக்கள் பட்ட கஷ்டத்தை உணர்ந்து என்னுடைய வாழ்க்கையில நான் அதை அடையணும் என்ற ஒரு மனிதன் அடைய நாடினால் அல்லாஹ் எப்படி ரசூ சல்லா அலிசல்லம் அவர்கள் மன்றாடுகிறார்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் துடிக்கிறார்கள் அந்த காட்சி பார்க்க முடியாம அவர்கள் நபியே போதும் யார சொல்லலாம் போதும் யார சொல்லலாம் போதும் யார சொல்லலாம் நபி அவர்களை தடுக்கக்கூடிய அளவுக்கு ஏனென்றால் அந்த அளவுக்கு பூமியை நலச்சுட்டாங்க கண்ணீராக நபி அவர்கள் ஏன் அன்றைக்கு துவா செய்யறாங்கன்னா எல்லாம் முன்னூத்தி பதிமூணு தான் நாங்க இந்த முன்னூத்தி பதிமூணையும் நீ இந்த ஆயிர சுனாமியை கொண்டு அழிச்சுட்டா இந்த ஆயிரம் பேர் சுனாமியை விடவும் வேகமாக வாழேந்தி கொண்டு ஆயுதத்தை வச்சுக்கொண்டு குதிரைகளோட ஒட்டகத்தோட குடும்பத்தோட வந்திருக்கிறாங்க ஒவ்வொருவரும் என்று பெண்கள் இந்த கவிதைகளை பாடி பாடி பாடி ஆண்களை உற்சாகப்படுத்துறாங்க நீங்க ஒரு முடிவு கட்டுக்குதான் வரணும் இந்த முன்னூத்தி சொச்ச பேரையும் மண்ணோடு மண்ணாக தான் வரணும் என்று சொல்லக்கூடிய நேரம் நபியவர்கள் எப்படி துடிச்சார்கள் அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தாலா நபியவர்களுக்கு நன்மாராயம் சொல்கிறார் நீ ஒரு சிறு கூட்டமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் அல்லாஹ் நபியே உங்களோட மன்றாசத்தை நான் சும்மா விடுவேடா என்னுடைய எந்த ஒரு பாவி அடியானும் என்னிடத்துல கையேந்தி என் பாவத்தை மன்னிச்சரியாள்லா என்று அவன் தனிமையில கேட்டால் அவனோட பாவத்தை எல்லாம் அப்படி மன்னிச்சு ஏதோ ரஹமத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அடுத்து ஆரம்பிக்க போகிறது அந்த மகபெரத் அந்த மகத்துக்காக அல்லா நீ எந்த பாஷையிலும் கேள் உலகத்தில் உள்ள இரண்டாயிரம் பாஷையில கேள் தமிழ்ல கேள் சிங்களத்துல கேள் இந்துல கேள் சிந்தி உனக்கு எந்த பாஷை தெரியுமோ அரபு தான் கேட்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை உன உள்ளத்தில் அந்த உருக்கத்தை நான் எதிர்பார்க்கிறேன் என்னிடத்திலும் உனக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் நாவ இருக்குதா ஹல்மின் ஹல்மின் முஸ்தபிரின் அஸ்தபிரலகு யாரும் இருக்கிறீங்களா எவ்வளவு பணி அந்த ரப் அந்த அல்லா எப்படிப்பட்ட ரப் அவன் எவ்வளவு உயர்ந்தவன் அவன் எவ்வளவு கருணை உள்ளவன் அல்லா அல்லா அவன் ரஹ்மான் والله الذي لا اله الا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار அந்த ரப் அந்த ரப் யார் படைத்த ரப் எங்களை பராமரிக்கிற ரப் எங்களை பாதுகாக்கக்கூடிய ரப் அவன் எங்களுடைய தாயை விட இறக்கம் உள்ளவன் தாயுடைய இறக்கத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஒரு தாய் அந்த தாய் எப்படி துடியா துடிக்கிறா அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு வருத்தமாயிட்டா அதுல ஆயிஷா ரவி அல்லாஹு அல்ஹா ஒரு தாய் வந்தா மூணு பேரிச்சு படும் கையில இருந்தது தாய்க்கு கொடுத்தாங்க ரெண்டு குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க ரெண்டு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு அந்த ரெண்டு குழந்தையும் சாப்பிட்டு முடிச்சொன்ன அந்த குழந்தைகள் கை நீட்டியது தாய் தனக்குள்ள பேரிச்ச பழத்தையும் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து தாய் என்பதை தாயை சுமந்து கொண்டு ஒருவன் தான் செய்கிறான் சொன்னார்கள் அவள் தன்னுடைய வயிற்றில் சுமந்தனுக்கு ஒரு சொட்டும் நீ ஒரு கடமையை நிறைவேற்ற முடியாது அப்படிப்பட்ட தாயை விட நூறு மடங்கு இல்ல அல்ல கேட்கிறான் எங்களை பார்த்து யாரும் என்ன கிட்ட கொஞ்சம் கேட்கறீங்களா நான் உங்களுக்கு தாரனே என்றெல்லாம் லைலத்தின் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் தாலா இறங்கி வருகிறான் யாரும் என்னிடத்துல தருகிறேன் ஹல்மின் முஸ்தபிரின் என்னிடத்துல யாரும் மன்னிப்பு கேட்கிறீங்களா அவங்களுக்கு மன்னிப்பு தருகிறேன் என்றெல்லாம் கேட்கிறான் அதனால் வேளாண் சகோதரர்களே எல்லா தக்குன தூமி ரஹ்மத்தில்லா அல்லாவுடைய ரஹ்மத்தை விட்டு நராசை அடைய வேண்டாம் அல்லா மிக கருணை உள்ள ரப் அவன் அனைவர்களையும் அணைத்துக் கொள்ள விரும்புகிறான் அனைவர்களையும் சொர்க்கத்துக்கு அனுப்ப நாடுகிறான் ஆனால் அடியார்கள் இந்த சூழலில் பாவமான காரியத்தில் ஈடுபட்டு விடுகிறார்கள் அதுக்காக தான் ஷெய்தான விளங்கிட்டு ஷெய்தானுக்கு எல்லாம் ஒரு கண்ட்ரோல போட்டு இந்த ரமதானுடைய மாதத்தை தந்து இந்த ஹிதாயத்துடைய மாதத்தை தந்து ரசூசல்லாஹ் அலைவசல்லம் அவருடைய பதில் எங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்ளாமல் அதோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்ளாமல் அல்லாஹு தாலா மக்காவுடைய வெற்றியையும் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறான் மக்கத்துடைய வெற்றி அது என்ன எப்படிப்பட்டது மேலான சகோதரர்களை பெரியார்களே அதுலதான் ரமதானுடைய மாதம் இதாயத் இறங்கிய மாதம் இதாயத்துக்காக குரானை இறக்கிய மாதம் பதிர் நடந்த மாதம் மக்காவுடைய பத்தாயிரம் மக்களின் வெற்றியுடைய மாதம் கபத்துல்லாவுடைய சிலைகளை உடைத்த மாதம் ரசூசல்லாஹுலை வசல்லம் அவர்கள் இருபது வருஷத்துக்கு முந்தியுள்ள நிலைமையை அன்று ஞாபகப்படுத்துகிறார்கள் யாழ்லா சிலைகள் சூழ்ந்திருந்து நிர்வாண கோலத்தில் தவா செய்து விசில் அடித்து கை தட்டி மக்கள் என்ன சஜிதா செய்யக்கூடிய நேரத்தில் என் தலையில குடல குழந்து போட்டு என் களத்துல கயிறு வச்சு நசுக்கி என்ன சித்திரவதப்படுத்தி இந்த இடத்துல என் கையாலேயே காபத்துல்லாவுடைய சுத்திருக்கக்கூடிய அந்த சிலைகளை உடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த அந்த பிலால் சிலைகளை உடைத்துக் கொண்டிருக்கும் பொழுது என்று அல்லாஹ் சுபான இறக்கி அந்த குரானுடைய ஆயுதம் பிலால் உடைக்கிறார் அந்த சிலைகளை மக்கள் கேலி பண்ணினாங்க மக்கள் மிச்சம் கவலைப்பட்டாங்க காவிர்கள் யாழ்லா இன்றைக்கு இந்த அடிமையுடைய கையால இந்த சிலைகளை உடைக்கிறாயே ஆனால் நபியவர்களுக்கு அலமது இல்லா யாழ்லா நான் வந்த நோக்கத்தை ஒல்லதி அரசல ரசூலகோபில் ஹுதா ஒதீனில் ஹக் நபியை அனுப்பினான் ஹைதாயத்தை கொண்டு அதை நீ பார்க்கிறாய் இன்னகல தஹதி இலா சிராத்தி நபியே நீங்க மக்களுக்கு நேரான வழியை காட்டுறீங்க அதுக்காக தான் உங்களை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்ற அந்த பத்தாயிரம் மக்களை அல்லா தீரோடு சேர்த்துக் கொண்டு அந்த காட்சி அது போன்ற ஒரு நிகழ்வுதான் அல்லா இந்த ரமதானுக்கு முன்பு இருபத்தி ஒன்பது சென்ற மாதம் முப்பதாம் திகதி போன்ற நாட்களில் அல்லாஹ் இந்த நாட்டு மக்களுக்கும் ஒரு சந்தோஷமான உலக நாடு மக்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை அல்லாஹ் தந்தான் சுமார் எட்டாயிரம் மக்கள் இருபத்தெட்டு முப்பது வருஷமாக ஒரு வழிகேட்டில் அல்லாவும் படைப்பும் ஒன்றென்ற கொள்கையில் மௌலவி அப்துல் ரவுப் என்பவரை பின்பற்றி ஒரு முருத்ததான கூட்டமாக அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த ரமதான் வருவதற்கு முன்பு சென்ற வருடம் அவர்கள் மிக சோதனையில் இருந்தார்கள் இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது வருஷமாக எங்களை விட்டு ஒதுங்கி வாழ்ந்தார்கள் அல்லாஹ் அந்த மக்களுக்கு இதாயத்தை கொடுத்து எங்களோடு சேர்த்துக் கொண்டான் செய்தார்கள் வருந்தினார்கள் தான் செய்த குற்றத்தை நான் தௌஹீதுக்கு ஏகத்துவத்துக்கு மாற்றமாக தவறாக பேசிவிட்டோம் அல்லாஹ் வேறு படைப்பு வேறு அல்லாவும் படைப்பும் உண்டல்ல படைத்தவன் அல்லாஹ் அவன் தரித்தவன் அவனுக்கு நிகர் யாரும் கிடையாது அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து பராமரிக்கும் அல்ல இந்த உலகத்துக்கு என்று எப்படிப்பட்ட சக்தி இருக்குது என்று சொன்னால் சில அணுக்கள் மூலமாக சில சில மனிதனுடைய கண்டுபிடிப்பின் மூலமாக இந்த உலகத்தை ஒரு பசுமாக இந்த உலகத்தை ஒரு ஒரு சாம்பலாக ஆக்கக்கூடிய கருவிகளை மக்கள் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள் அல்லா எப்படிப்பட்ட ரப் அவன் நாடினால் அனைத்தையும் அல்லா அழித்து நாசமாக்கி விடுவான் அப்படிப்பட்ட ரப்புக்கும் படைப்புக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது அதை ஏற்றுக்கொண்டு எட்டாயிரம் மக்கள் காட்டாங்குடியில் அவர்கள் தீனோடு இந்த நாட்டிலேயோ உலகத்திலேயோ யாரெல்லாம் அதை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ அனைவர்களையும் நாம் அழைக்கிறோம் இந்த இதாயத்தின் பக்கம் வாருங்கள் என்று மேலான சகோதரர்களை பெரியார்களே இந்த சங்கையான ரமதானுடைய காலத்தில் நான் இன்னொரு அழைப்பையும் மக்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் காத்துல போறதல்ல இந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைகளுக்கு அல்லா இடத்தில் ஒரு ஒரு பின்னணி இருக்கிறது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அதானுக்கு அழைப்பு கொடுத்த நேரத்தில் யாரெல்லாம் அந்த அதானை கேட்டார்களோ அவர்கள் ஹஜ்ஜுக்கு போறது போலதான் ஒரு அழைப்பை கொடுக்கும் பொழுது அதனுடைய பின்னணி என்னவாக இருக்கும் அல்ல அறிவான் நாங்கள் என்ன சொல்கிறோம் காதியானிகள் ஷியாக்கள் பயில்வானிய கொள்கையில் உள்ளவர்கள் மகதி என்ற பெயரில் வழிகேட்டில் உள்ளவர்கள் இந்த நாளும் பயங்கரமான குஃபரை சேர்ந்தது காதியானை கொள்கையில யாரும் இருந்தா செய்து மீண்டு கொள்ளணும் பயில்வான கொள்கை பயில்வானிசம் என்ற கொள்கையில யாரும் இருந்தா சௌபா செய்து நின்று கொள்ளணும் யார் அந்த மகதி என்ற அந்த கொள்கையில் தவறான கொள்கையில் ஒன்றுக்கு மகதி அலை சலாம் நாங்க ஏற்றுக்கொண்டது ஈசா அலை சலாமுடைய வருகை நேரத்தில் இந்த பூமிக்கு வரக்கூடிய நல்லடியார் ஆனா சிலர் வலிக்கேட்டுல போயிருக்கிறாங்க எங்களுக்கு ஆசை இல்ல யாரையும் காபிர் காபிர் காபிர் என்று சொல்லி ஒதுக்கிறது உமரது எல்லாம் அவர்களிடத்துல ஒரு நாள் ஒருவர் வந்தார் உமரது எல்லாம் கேட்டாங்க அந்த முருத்ததான வலிக்கட்டு போன மனிதருடன் எப்படி நடந்து கொண்டீர்கள் அவர் சொன்னார் உமர் ரதையிலான பார்த்து உமரே நான் அவனை கொண்டுட்டேன்னு சொன்னார்கள் உமர் ரதையிலான சொன்னார்கள் யாழ்லா இவன் அவரை கொல்லும் பொழுது நான் அங்கு இருக்கவில்லை நான் இவனுக்கு ஏவவும் இல்லை இவன் எனக்கு இந்த செய்தியை உணர்ந்து தரும் பொழுது நான் அதோட திருப்தியாகவும் இல்லை யாழ்லா எனக்கு விருப்பம் யாரெல்லாம் இந்த கதவை விட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார்களோ அவர் இஸ்லாத்துக்குள்ள வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அதனால் எங்களுடைய சவாலாக இருக்குது ஆசையாக இருக்குது யாரெல்லாம் வலித்தவரே தவறான கொள்கையில் இருக்கிறார்களோ அவர்கள் சௌபா செய்து மீண்டு கொள்ள வேண்டும் மேலான கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே ரமதானுடைய மாதம் வந்திருக்குது இதாயத்துடைய மாதம் வந்திருக்குது நல்லமல்களின் பக்கம் எங்களுடைய கவனத்தை செலுத்துவோம் இஸ்தார் செய்யும் பொழுது அல்லாஹ் ஒரு துவாவை ஏற்றுக்கொள்கிறான் துவா மேலான சகோதரர்களே அல்லாவுக்காக வேண்டி ஒவ்வொருவரும் இந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லா இடத்துல கேட்கிற பழக்கத்தை ஏற்படுத்துங்க கேட்கும் பொழுது தனிச்சு நின்று கையேந்தி எல்லா இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்டாலும் அல்லாவுக்காக அந்த அஞ்சு நிமிஷத்தை கொடுத்து அல்லா நீ எனக்கு தருவாய் அல்லா யாரும் எனக்கு தரவாட்டார்கள் ஈயாக்க நாபதுவா ஈயாக்க உன்னையே வணங்குகிறோம் உன்னிடத்திலே கேட்கிறோம் நபி சொல்லா அலி வசல்லம் எந்த அளவுக்கு எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்கன்னா உங்களோட செருப்புடைய வார் உங்களோட செருப்புடைய அந்த கயிறு அது அவிழ்ந்தாலும் அல்லா கிட்ட கேளுங்க சின்ன சின்ன விஷயத்தையும் அல்லாங்கிட்ட தொழுது கேட்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் மேலான சகோதரர்கள் இருக்கிறார்களே ரமதானுடைய காலத்துல நல்லமல்கள் செய்வோம் வாய கொஞ்சம் பேணிக் கொள்வோம் புறம் பேசுவதை நிப்பாட்டுவோம் மற்றவர்களுடைய நல்லதை பேசுவோம் குரான ஓதுவோம் குரான் இறங்கிய மாதம் குரான அழகாக ஓதுவோம் குரான் ஓத தெரியாதவர்கள் குரான கேட்போம் குரானுடைய கருத்துக்களை புரிவோம் குரான் எமக்கு என்ன நாடுகிறது அந்த குரானுடைய நாட்டத்தின்படி நடப்போம் அல்லா அத்தோடு அமல் எத்துக்காக இருப்பது மசிதில ரமதானுடைய காலங்கள்ல ரசூசல்லாம் வலைவ செல்லும் எத்துக்காக இருந்திருக்கிறார்கள் எத்துக்காவுடைய சுண்ணத்தை ஹயாத்தாக்குவோம் உம்ராக்கு ஒரு சிலர் போறார்கள் யாருக்கு போக முடியாதோ அல்லாவுடைய மாளிகையில வந்து ஏத்துக்காஃப் ரமதானுடைய மாதம் அல்லாவுடைய பாதையில் வெளிக்கிளம்பும் மாதம் அல்லாவுடைய பாதையில் மதுரை ஞாபகப்படுத்தும் மாதம் அல்லாவுடைய பாதையில் வெளிக்கிளம்பி அல்லாவுடைய வீருக்கு பாடுபடும் மாதம் மேலான சகோதரர்களை பெரியார்களே நல்ல கர்மங்கள் செய்யும் மாதம் ரமதானுடைய மாதம் உதவி செய்யும் மாதம் ஜக்காத் கொடுப்பதோ தான தர்மம் செய்வதோ இஃப்தார் செய்விப்பதோ அனைத்தையும் செய்யும் பொழுது விசுவாசத்தோடு எதையும் செஞ்சாலும் மேலான சோதர்களே இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் அதுதான் அல்லாவுக்காக அல்லாவுக்காக செய்கிறேன் யாருக்காகவும் இல்ல எப்பயுமே இத எது செய்தாலும் ஒரு சொட்டு குடி கொடுக்கிறதுக்கு வசதி இல்லாத ஒரு சகாவி அந்த யுத்தத்தில் அழுது கொண்டு போகிறார் ரசூசல்லா அலி செல்லும் அவர்களுக்கு அல்லா குரானுடைய ஆயத்திறக்கிறான் நபியே உங்களிடத்தில் வந்து அழுது கொண்டு போகக்கூடிய இந்த மனிதருக்கு அல்லா மேலான அந்தஸ்தை வைத்திருக்கிறான் சில மனிதர்கள் ஒன்றும் கொடுக்கலாது என்று கவலைப்படுவார்கள் அவருடைய கவலைக்கு அல்லா கூலிய கொடுக்கிறான் அதனால் எதுவும் கொடுப்பதாக இருந்தாலும் முகஸ்துதிக்காக பேர் புகழுக்காக மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக பிரஸ்டிஜுக்காக கொடுக்காம அல்லாவுக்காக ஒரு பேரிச்சபலம் நாளைக்கு நரகத்திலிருந்து பாதுகாப்பை தரும் என்பதை மறந்துவிடக் கூடாது தூபாலில் முகலிசீன் உள்ளவர்களுக்கு சுப செய்தி உண்டாகட்டும் அவர்கள் தான் ஒளி விளக்குகள் என்று வந்திருக்கிறது அதனால் மேலான சகோதரர்களை பெரியார்களே நாம் நினைத்தது செய்தவர்கள் நினைச்சு வருந்தி சௌபா செய்து அல்லா இடத்துல மீறி நாங்கள் இந்த ஹிதாயத்தை பெற வல்ல அல்லா எங்களுக்கு கிருவை செய்வானாக அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்லா பல குற்றங்களை செய்தவர்கள் யாழ்லா பல தவறுகளை செய்தவர்கள் யாழ்லா எங்களுடைய பாவங்களை நீ அறிந்திருக்கிறாய் அல்ல எங்களுடைய பாவங்கள் மிகவும் விசாலமானது அல்லா எல்லா நீ எதை வைத்து தண்டிக்க நாடினாலும் தண்டிச்சு முடியும் யாரா அப்படி எங்களை தண்டித்து விடாதே அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னித்துருவாயா எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவத்தை மன்னிப்பாயா எங்களுடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் மௌத்தாகி விட்டார்களோ யாரெல்லாம் அவர்களுக்கு உயர்ந்த பதவியையும் அந்தஸ்தையும் கொடுப்பாயாக யாரெல்லாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல சதர சொத்தை கொடுப்பாயாக எல்லா எங்களுடைய மனை மக்கள் எல்லா குழந்தைகள் நேரான வழியில் நடத்துவாயாக வழி தவறு செய்து விடாதே அல்லா இந்த இதாயத்துடைய மாதத்தில் கேட்கிறோம் இறங்கிய மாதத்தில் கேட்கிறோம் அந்த பதருடைய வெற்றியின் மாதத்தில் கேட்கிறோம் அந்த மக்காவுடைய வெற்றியின் மாதத்தில் கேட்கிறோம் உலக முஸ்லிம்களுக்கு வெற்றியை தருவாயாக பைத்தல் மக்கத்தை அல்லாஹ் வெற்றி பெற செய்வாயாக பைத்தல் மக்கத்தை வெற்றி பெற செய்வாயாக காபத்துல்லாவை பாதுகாப்பாயாக எல்லா காஷ்மீர் எல்லா ஆப்கானிஸ்தான் எல்லா ஈராக் போன்ற நாடுகளில் முஸ்லிம்களுக்கு நிம்மதியை தருவாயாக எல்லா பாகிஸ்தான்ல நிம்மதியான சூழல் ஏற்படுத்துவாயாக எல்லா உலக நாடு முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக இந்த நாட்டில் எங்களை கண்ணியமாக கௌரவமாக எல்லா வாழ செய்வாயாக எல்லா எங்களை சிறியவர்கள் பெரியவர்கள் ஏழைகள் செல்வந்தர்கள் எல்லா அனைவர்களையும் பாதுகாப்பாயாக ஆண்கள் பெண்களை பாதுகாப்பாயாக சிறார்களை பாதுகாப்பாயாக எல்லா அனைவர்களையும் இதாயத்தின் பக்கம் பக்கம் ஈமானின் பக்கம் சாய்த்து விடுவாயாக லைலத்தில் கதருடைய பாக்கியத்தை தருவாயாக லேலத்தில் கதருடைய பாக்கியத்தை தருவாயாக ரமதானுடைய கயிர்களை எனக்கு தருவாயாக வாகரதாவா அஹமது